திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் நனிப்பள்ளி திருச்சிற்றம்பலம் காகைகள் கூகை முல்லை களவாகை படர்தொடரி கள்ளி கவினி சூறைகள் பம்மி விம்மு சுடுகாடமர்ந்த சிவன் மேய சோலை நகர்த்தான் தேரைகளாரை சாய மிதி கொள்ளை வாழை குதி கொள்ள வள்ளை துவள நாரைகள்ளாரல்வாரே வயன்மேதி வைக்கும் நனி பள்ளி போலும் நமர்கள் சடையிடை பூக்கோடுங்கே உளதங்கு வெள்ளம் வளர்த்திங்கள் கண்ணி அயலே இடையிடை வைத்ததொக்கும் மலர்கொத்து மாலை இறைவன் இடங்கொள் பதிதான் மடையிடை வாழை பாய முகிழ்வாய் நெறிந்து மணனாறு நீலம் மலரும் நடையுடை அன்னம் வைகு உனலம்படப்பை நனி பள்ளி போலும் நமர்கள் பெருமலர் கொண்டு தொண்டர் வழிபாடு செய்யல் ஒழிபாடிலாத பெருமான் கருமலர் கண்டமாக விடமுண்ட காளை இடமாய காதல் நகர்தான் வெறுமல்லர் தொட்டு விட்ட விசை போன கொம்பின் விடு போதலர்ந்த விரை சூழ் நறுமலரல்லி புல்லி ஒலிவண்டுரங்கு நனி பள்ளி போலும் நமர்கள் குளிர்த்தரு கங்கை தங்கு சடை சடைமாடிலங்கு தலைமாலையோடு குலவி ஒளிர்த்தரு திங்கள் சூடி உமை பாகமாக உடையானுகந்த நகர்தான் குளிர்த்தரு கொம்மலோடு கோயில் பாடல் கேட்ட பேட்டை வண்டு தானும் முரல நளிர்த்தரு சோலை மாலை நரை குறுகுவைகு நனி பள்ளி போலோ நமர்கள் தோடொரு காதனாகி ஒரு காதிலங்கு சுரிசங்கு நின்று புரள காடிடமாக நின்று கனலாடும் எந்தை இடமாய காதல் நகர்தான் வீடுடன் எய்துவார்கள் விதியென்று சென்று வெறி நீர் தெளிப்ப விரலால் நாடுட நாடு செம்மை ஒளி வெள்ளமாறு நனி பள்ளி போலும் நமர்காள் மேகமோடோடு திங்கள் மலர அணிந்து மலையான் மடந்தை மணி பொன் ஆகமோர் பாகமாக அனலாடும் எந்தை பெருமானமர்ந்த நகர்த்தான் ஊகமோடாடு மந்தி உகழுஞ்சிலம்ப அகிலுந்தியொன் பொன் இடறி நாகமோடாரம் வாறு புனல் வந்தலைக்கும் நனி பள்ளி போலும் நமர்கள் தகைமலி தண்டு சூலம் அனலுமேழு நாகம் கொடு கொட்டி வீணை முரல வகைமலி வண்டி கொன்றை மதமக்கம் பெருமாலுகந்த நகர்த்தான் புகை மலிகந்த மாலை புனைவார்கள் பூசல் படிவார்கள் பாடல் பெருகி நகை மல்லி முத்திலங்கு மணல் சூழ்கிட கை நனி பள்ளி போலும் நமர்காள் வலமிகு வாழன் வேலன் வளைவாழையீற்று மதிய அரகன் வலியோடு உலமிகு தோள்கள் ஒல்க விரலாலட பெருமானுகந்த நகர்தான் நிலமிகு கீழு மேலும் நிகராதுமில்லை என நின்ற நீதி அதனை நலமிகு தொண்டர் நாளோ அடிபரவல் செய்யோ நனி பள்ளி போலும் நமர்கள் நிறவுரு ஒன்று தோன்றி எரியொன்றி நின்ற தொரு நீர்மை சீர்மை நினையார் அறவுரு வேதனாவன் அயனோடு மாலும் அறியாத அண்ணல் நகர்த்தான் புறவிரிமுல்லை முல்லை மௌவல் குளிர்பிண்டி புன்னை புனை கொன்றை துன்று பொதுளி நரவிரி போது தாது புதுவாசம் நாரும் நனி பள்ளி போலும் நமர்கள் அனமிகு செல்கு சோ ஒரு கொணர்க்கென்று கையில் இடவொண்டு பட்ட அமணும் மனமிகு கஞ்சி மண்டை அதிலுண்டு தொண்டர் குணமின்றி நின்ற வடிவும் வினைமிகு வேத நான்கும் விரிவித்தனாவின் விடையானுகந்த நகர்தான் நனமிகு தொண்டர் நாளும் அடிபரவல் செய்யும் நனி பள்ளி போலும் நமர்காள் கடல்வரையோதம் மல்க கழிகானல் பானல் கமழ்காழி என்று கருத படுபொருளாறு நாளோ உளதாக வைத்த பதியான ஞான முனீபன் இடுபறையொன்ற அத்தர் வியன் மேலிருந்தி இசையாலுரைத்த பனுவல் நடிவிருளாடு மெந்தை நனி பள்ளியுள்க வினை கெடுதலானை நமதே சுவாமி நற்றுணையப்பர் அம்பாள் மலையான் மடந்தை திருச்சிற்றம்பலம்